திருமங்கலக்குடி சுவாமி திரு புராண வரதேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மங்கள நாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் எழுபதாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டுமலம் தங்கல பிய தக்கன் பேரு வேள்வி அங்கு அலக்கு அழித்து ஆரருள் செய்தவன் தங்கள பிய தக்கன் பேரு வேள்வி அங்கு அலக்கு அழித்து ஆரருள் செய்தவன் ஆரருள் செய்தவன் மங்கள கூடி மேய மணாளனி மேய மணாளனி மேய மணாளனியே காவிரியின் வடகரை காண்டகு மாவிரியும் பொடில் மங்களக்குடி காவிரியில் வடகரை காண்டகு மாவிரியும் பொடில் மங்களக்குடி மங்களக்குடி தே அறியும் பிரமனும் தேடொண்ணா தூயரி சுடற் சோதியுள் சோதியேன தே அறியும் பிரமனும் தேடொண்ணா தூயரி சுடற் சோதியுள் சோதியே மங்களக்குடி ஈசனை மாகாளி செங்கதிர்ச்செல்வன் விண்ணோடு மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தாரந்தே மங்களக்குடி ஈசனை மாகாளி அர்ச்சித்தார் மங்களக்குடி ஈசனை வெங்கதிர் செல்வன் அர்ச்சித்தார் விண்ணொடு மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி அர்ச்சித்தார் மங்களக்குடி ஈசனை சதுர்முகன் அர்ச்சித்தார் மங்களக்குடி ஈசனை அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தார் அன்பே நன நானு மஞ்சள் வார்கடல் சூழ் மங்களக்குடி நஞ்சம் ஆரமுதாக நயந்து கொண்டு அஞ்சும் ஆடல் அமர்ந்து அடியே உடை நெஞ்சம் ஆலயமாக கொண்டு நின்றதே அடியேனுடை நெஞ்சம் ஆலயமாக கொண்டு நின்றதே நெஞ்சம் ஆலயமாக கொண்டு நின்றதே ஏன செல்வம் மல்கும் திருமங்கல கூடி செல்வம் மல்கும் சிவனியமதர தேவியோடும் திகழ் கோயில் சொல் மன்னும் சீர் மங்களக்குடி மன்னிய பின்னுவார் தடை பிஞகன் மன்னும் சீர் மங்களக்குடி மன்னிய பின்னுவார் சடை பிஞகன் தன் பெயர் உண்ணுவாரும் உரைக்க வல்லார்களும் துண்ணுவார் நன்னறி தொடர்பு எய்தவே மங்களக்குடி பிஞ்சகன் தன் பெயர் உண்ணுவாரும் உரைக்க வல்லார்களும் துண்ணுவார் நன்னறி தொடர்பு எய்தவே ஆ மாதரார் மருவும் மங்களக்குடி மங்களக்குடி ஆதிநாயகன் அண்டர்கள் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே மங்களக்குடி ஆதிநாயகன் அண்டர்கள் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே பகர மங்களக்குடி ஆதிநாயகன் புண்ணியமூர்த்தியே மங்களக்குடி அண்டர்கள் நாயகன் புண்ணியமூர்த்தியே மங்களக்குடி வேதநாயகன் புண்ணியமூர்த்தியே மங்களக்குடி வேதியர் நாயகன் புண்ணியமூர்த்தியே பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே புண்ணியமூர்த்தியே வண்டு சேர்பொழில் சூழ்மங்கலக்குடி விண்டதாதையை தாளர வீசிய சண்டநாயகனுக்கு அருள் செய்தவன் தாதையை தாளர வீசிய சண்டநாயகனுக்கு அருள் செய்தவன் துண்ட மாமதி சூடிய சோதியே நன ஆன குணம் இலர் நேதம் ஏதும் இல்லாதவர் நீசர்கள் பூசுவாரல்லர் குண்டர் குணம் இலர் நேசம் ஏதும் இல்லாதவர் நீசர்கள் மாசர்பால் மங்கள குடிமேவிய ஈசனும் வேறு படுக்க உய்ந்தேன் நன்றே குண்டர் குணம் இலர் நேசம் ஏதும் இல்லாதவர் நீசர்கள் மாதர்பால் மங்களக்குடிமேவிய ஈசன் வேறு படுக்க உய்ந்தேன் அன்றே உயிந்தே நன்றே உயிந்தே நன்றே மங்கள கூடியான் கையிலை மலை அங்கு அலைத்து எடுக்குற்ற மங்கள கூடியான் கையிலை மலை அங்கு அலைத்து எடுக்குற்ற அரக்கரும் எடுக்குற்ற அரக்கரும் மங்கள குடியான் கையிலை மலை அங்கு அலைத்து எடுக்குற்றரும் எடுக்குற்றரும் தங்கர தோடு தாழ்தலை தோல் தகர்ந்து தங்கர கோள் தகர்ந்து அங்கு அனைத்து அழுது உய்ந்தனன் தான் அன்றே